பாடம் எழுபத்தி ஒன்பது நீதமான அரசர் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நல்லது செய்யும்படியும் கட்டளையிடுகின்றான் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்வோரை நேசிக்கிறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம்